சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன ஏழும் விளம்பினோம் அந்த ஏழும் அந்த உண்மையில தான் விஷயமே இருக்கு இல்லையா ஒரு வாக்கியம் சொல்றேன்னு வைங்களேன் தமிழகத்து மூவேந்தரும் வந்தார் தமிழக வேந்தர்கள் எத்தனை சேரம் சோழன் வாங்கி மூன்று பேர் தமிழகத்து மூவேந்தரும் வந்தார் சாமி உங்கள் ஃபோனு ஆமாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஒரே விளைவை ஏற்படுத்துவான் தமிழகத்துக்கு வந்தாங்கன்னா தமிழக வேந்தர்களில் மூன்று வேந்தர்கள் வந்திருக்கிறாங்க இன்னும் இவர்களை மாதிரி எத்தனை வேந்தர்கள் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் ஏற்படுத்தும் இதை தமிழகத்து மூவேந்தரும் வந்தார் ஒரு உண்மை போட்டு சொன்னால் இப்போ தமிழக வேந்தர்களே மூவர் தான் சேதத்துல பண்டிகை மூவர் தான் வேற இவர்களை தவிர முடிவுடை வேந்தர்னா வேற யாரும் கிடையாது மற்றவர்கள் இருந்தால் சிற்றரசர்களாக வேணா இருப்பாங்க முடிவுடை வேந்தர் மூவர் தான் அந்த உண்மை தான் முற்றுமைன்னு சொல்லுவாங்க திருமுருகாற்று ஒரு இடத்தை அடிக்கடி சொல்வார்கள் பன்னீர் கையும் பார்ப்படை முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு இருக்காங்க பன்னீர் கைன்னு சொல்லாம பன்னீர் கையும் பன்னீர் கரங்கள் தான் அவருக்கு இவ்வளவுதான் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு உண்மை போடணும் என்பது இலக்கணத்தில் ஒரு விதி மூவேந்தரும் வந்தார்னு சொல்லும்போது தான் அப்போ வேந்தர்கள் மூவர் தான் அது மாதிரி வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம்னா வித்யா தத்துவங்களே இங்கே சொன்ன ஏழு தான் இவை தவிர வேறு வித்யா தத்துவங்கள் என்று தத்துவங்கள் கிடையாது வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம் சரி இனி என்ன தத்துவங்கள் பற்றி சொல்ல போகின்றோம் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்லக்கே சுத்தமான தத்துவங்களை பற்றி சொல்கின்றேன் கேட்பாயாக இப்ப சொல்ல போற தத்துவங்களுக்கு தான் சுத்த தத்துவங்கள்னே பெயர் அப்ப இதுவரை சொன்ன தத்துவங்கள் எல்லாம் சுத்த தத்துவங்கள் அல்ல என்பது தெளிவாகிறது அல்லவா இதுவரை சொன்ன இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்களும் சரி ஏழு வித்யா தத்துவங்களும் சரி இவையெல்லாம் அசுத்த தத்துவங்கள் இவையெல்லாம் என்ன தத்துவங்கள் ஏன் அசுத்த தோஷம் சொல்றான் ஏனென்றால் இதையெல்லாம் அசுத்த மாயையில் தோன்றுகிறவை இனி பார்க்க இருக்கின்ற தத்துவங்கள் தான் சுத்த தத்துவங்கள் ஏனென்றால் இந்த ஐந்து தத்துவங்களும் சுத்த சுத்தமாலையில் தோன்றியவை வித்யா தத்துவங்கள் ஏழும் முன்பே சொன்னது போல வித்யா தத்துவங்கள் ஏழும் அனந்தேஸ்வரரால் பெருமானின் அருளாயின்படி அறந்தேஸ்வரரால் தோற்றுவிக்கப்படுவது ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கும் பெருமானின் அருளாயின் வண்ணம் ஸ்ரீகண்ட ருத்ரனால் தோற்றுவிக்கப்படுபவை அவற்றை நாம் சிவபிரகாசம் போது தெரிந்து கொள்ளலாம் ஆக ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கும் யாரால் தோற்றுவிக்கப்படுபவை ஸ்ரீகண்ட ருத்ரரால் தலையிலிருந்து பிரகிருதி தோன்றும் சொன்ன பாருங்க அதுதான் ஆன்ம தத்துவத்தினுடைய தோற்றம் அப்பதான் ஆரம்பம் பிரகிருதி வந்துட்டா வந்து வரிசையா நாலு அந்த கரணம் அப்புறம் நாலு அஞ்சு இருபது ரெண்டு வகை இந்திரியம் தன்மாத்திரையும் பூதம் முடிஞ்சு போச்சு அந்த கலையிலிருந்து பிரகிருதி கொண்டு பாருங்க அந்த கலையிலிருந்து பிரகிருதியை கொண்டு வருவர் ஸ்ரீகண்டவிக்கிறார் உருத்திரரால் கலையதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும் சிவபிரகாசம் ஆக ஆன்ம தத்துவங்களை தோற்றுப்பவர் ஸ்ரீகண்டபுத்திரர் வித்யாதத்துவங்களை தோற்றிருப்பவர் தோற்றுவிப்பவர் அனந்தேஸ்வரர் புத்த தத்துவங்களை தோற்றுவிப்பவர் சிவபெருமானே ஆவார் மற்றவர் மற்றவற்றையும் அவந்த மூர்த்திகள் மூலமாக சுவாமி தான் பண்றார் ஆனால் சுத்த தத்துவங்களை நேரடியாக தோற்றுவிக்கின்றார் அவருடைய சக்திக்கு நிலைக்களமாக அசுத்தமாயை இருப்பதற்கு அந்த அசுத்தமாய்க்கு தகுதி இல்லை சுத்தமாயை தான் அவருடைய சக்திக்கு நேரடி நிலைக்களமாக இருக்க முடியும் எனவே சுத்தமாயிலிருந்து பெருமான் தாமே நேரடியாக இந்த ஐந்து சுத்த தத்துவங்களையும் தோற்றுவிக்கின்றார் அந்த சுத்த தத்துவங்களை பற்றி சொல்கின்றேன் கேட்பாயாக என்று சொல்கின்றார் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்தவித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சத்தி சிவம் கான் அவைகள் அவைகள் தான் சத்தி சிவம் கான் அவைகள் என்று சொன்னார் சுத்த தத்துவங்களை பற்றி சொல்கின்றேன் கேட்பாயாக சொல்லிட்டு சொல்றார் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதா சிவம் நல் சக்தி சிவம் தான் அவைகள் தான் ஒழுக்க முறையில் சொல்வதால் ஆசிரியர் கீழிருந்து சொல்வதால் இந்த தத்துவங்களையும் கீழிருந்து சொல்கின்றார் சுத்த தத்துவங்களிலே கடைசியாக தோன்றுவது சுத்த வித்தை அதை முதலில் குறிப்பிடுகின்றார் சுத்த வித்தைக்கு முன்னர் தோன்றுவது ஈஸ்வரம் அதை அடுத்து குறிப்பிடுகின்றார் ஈஸ்வர தத்துவத்துக்கு முன்பே தோன்றுவது சதாசிவ தத்துவம் அதற்கு முன்பு தோன்றுவது சக்தி தத்துவம் அதற்கு முன்பு தோன்றுவது சிவ தத்துவம் ஆக சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இந்த ஐந்தும் தான் சுத்த தத்துவங்கள் வேறு பெயர்களாகவும் சொல்வார்கள் வேறு பெயர்களிலும் சொல்வார்கள் சிவ தத்துவம் சொல்லுவதில் நாத தத்துவம் சக்தி தத்துவம் சொல்லுவதில் வித்து தத்துவம் சதாசிவ தத்துவம் சொல்வதற்கு பதிலாக சாதாக்கிய தத்துவம் ஈஸ்வர தத்துவம் அது ஈஸ்வரன் சொல்வார்கள் மகேஸ்வரன் சொல்வார்கள் சுத்த வித்தை சுத்த வித்தைன்னு சொல்வார்கள் ஏனென்றால் வித்தைன்னு சொன்னானே அப்படின்னா வித்யா தத்துவங்களிலும் வித்தைன்னு ஒன்று இருக்கு பாருங்க காலம் நியதி கலை வித்தை வித்யாதத்துவங்கள ஒரு வித்தை இருக்கா இப்போ சுத்த ஒரு வித்தை சொன்னோம்னா நமக்கு என்ன அங்க ஒரு வித்தை இங்க ஒரு வித்தை வருது இது சுத்த இது இது சுத்தமாக தோன்றிய வித்தை எனவே இது சுத்த வித்தைன்னு சொல்லணும் சுத்த வித்யா ஆகவே இந்த ஐந்தும் சுத்த தத்துவங்கள் சுத்த தத்துவம்னு ரெண்டாம் அடியில் சொன்னது இவைகள் தான் பனிச்சொல்ல பாருங்க நித்தமாம் என்று வருகின்றது நித்தமாம் என்று சுத்த தத்துவங்களை நித்தமம் என்று சொல்கின்றார் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரன் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் தான் அவைகள் தான் நித்தமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் தனி சொல்ல இருக்குது இல்லையா வித்யா தத்துவங்கள் ஏறும் விளம்பினோ சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்தம் சுத்த பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன வார்த்தை சொல்கின்றார் நித்தமாம் சுத்த சுத்த தத்துவங்கள் நித்தமானவை அந்த நித்தமான சுத்த தத்துவங்கள் எவை சுத்த வித்தை ஈஸ்வரன் ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் அதுக்கப்புறமா சொல்லப்படுற சதாசிவம் நல் சக்தி சிவம் தான் அவைகள் தான் சுத்த தத்துவங்களை நித்தம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் நித்தம்னா இவை எப்போதும் இருப்பவை என்று பொருள்படும் இல்லையா ஆனால் பேரூழி காலத்திலே முப்பத்தாறு தத்துவங்களுமே ஒடுங்கிவிடும் பேரொழிக்கு பிறகு தோற்றுவிக்கப்படும் போது சுத்த தத்துவங்கள் தான் முதலில் தோன்றுகின்றன இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன் சுத்தமாயில பெருமான் நேரடியாக தொழில் செய்கிறார் தொழில் செய்து அவர் தான் முதல்ல சிவதத்துவம் நாத தத்துவம் சொல்லக்கூடிய சிவதத்துவத்தை தோற்றுவிக்கின்றார் அடுத்து விந்து தத்துவம் சொல்லக்கூடிய சத்தி தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார் அப்புறம் சதாசுக தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார் அப்புறம் ஈஸ்வர தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார் அப்புறம் சுத்த வித்திய தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார் ஒடுங்கும் போது இடைப்பட்ட ஊழிக்காலங்கள் உள்ளன அப்போ கீழே உள்ள தத்துவங்கள் தான் ஒடுங்கும் மேல உள்ள தத்துவங்கள் ஒடுங்காம இருக்கலாம் ஆனால் பேரோழி காலம்னு இருக்கு மகாசங்கார காலம் என்று சொல்வார்கள் அந்த மகாசங்கார காலத்துல முப்பத்தாறு தத்துவங்களுமே என்ன செய்துவிடும் ஒடுங்கிவிடும் புத்த தத்துவங்களும் சேர்ந்துதான் ஒடுக்கும் சிருஷ்டி காலத்துல அவையும் தோற்றுவிக்கப்படுபவைதான் அப்படி இருக்கும் போது ஆசிரியர் சுத்த தத்துவங்களை நித்தமாம் என்று குறிப்பிடுகின்றாரே இல்லையா இதை நாம படித்து ஐயம் கொள்வோம் என்று மற்றொரு சீடராகிய அருளஞ்சு சீடத்துக்கு நல்லா தெரியும் இல்லையா அங்கெல்லாம் வனவாசம் நடந்தார் அவருடைய உண்மை விளக்கத்தை படிப்பார்கள் அதான் நித்தமாம் சுத்த தத்துவங்களை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பார்கள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி வைப்போம்னு கருணையோடு சொல்லி வைத்தார் அவர்கள் தான் சொல்ல முடியும் நித்தம் என்று உரைப்பர் அப்படின்னு சொல்றார் நித்தம் என்று உரைப்பர் என்ன சுத்த தத்துவங்களை நித்தம் என்று உரைப்பர் என்ன பொருள் சொல்றாங்க நித்தம்னா நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே காலம் கடந்து விளங்கக்கூடிய தத்துவங்களாக இருப்பதனால் இந்த சுத்த தத்துவங்களை நித்தம்னு சொல்றாங்க ஏன்னா தோற்றம் அழிவு இதெல்லாம் கால தத்துவத்துக்கு உட்பட்டது அல்லவா கால தத்துவத்துக்கு உட்பட்ட பொருட்கள் தோன்றக்கூடிய காலத்துல தோன்றும் இருக்கக்கூடிய காலத்துல இருக்கும் அழியக்கூடிய காலத்துல அழிஞ்சு போயிடும் ஆனால் இந்த சுத்த தத்துவங்கள் கால தத்துவத்துக்கும் உட்பட்டவை கால தத்துவம் எந்த பட்டியலில் இருக்குது வித்யா தத்துவத்தை தான் இருக்குது வித்யாதத்துவங்கள் தத்துவங்கள் ஏழு பார்த்தோம் இல்லையா அதுல ஒன்றுதான கால தத்துவம் இல்லையா மூவகைப்பட்டு எல்லை வளம் புதுமையெல்லாம் விளைவிக்கிறது ஆகவே கால தத்துவத்திற்கும் முன்பாகவே சுத்த தத்துவங்கள் தோன்றிவிட்டதனால் இவை காலம் கடந்தவை என்ற பொருள்ல நித்தம்னு சொல்றாங்க மற்றபடி சுத்த தத்துவங்களும் படைப்பு காலத்தில் தோன்றுபவைதான் மகாசங்கார காலத்தில் ஒடுங்குபவைதான் எப்படியோ காலத்தின்னு சொல்றீங்கல்ல படைப்பு காலத்தில் தோன்றுகிறது மகாசங்கார காலத்தில் உணர்கிற காலதத்துவத்தை இருக்கின்ற இந்த சுத்தத்துவங்களை அது தோற்றம்னு வந்தாலே இப்ப தோன்ற காலம்னு சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு இல்லையா பேரூழி காலத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்ப அவங்க பேரோடி காலம்னு ஒரு காலம் வந்துருது இல்லையா அது அந்த விளக்கம் நம்ம மாதவ சிவஞான சுவாமிகள் தான் தருகின்றார் மாதவ சிவஞான சுவாமி யாரு திருவாவூரத்துடைய ஆதீனத்து முடிவுங்கவர் இப்படி உண்மை விளக்கம் படித்தோம் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது சுத்த தத்துவங்கள் நித்தம்னு சொல்லியிருக்காங்களேன்னு அது படிக்கும் படிக்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சது ஆனாலும் முழு தெளிவு கிடைக்கல காலதத்துவத்துக்கும் முன்பே இருப்பது அதனால நித்தம்னு சொன்னார் சொன்னாங்க எப்படியும் படிப்பு காலம்னு வரும்போது அது போன்றது பேரொழி காலம் வரும்போது ஒடுக்குது அப்ப காலத்துக்கு உட்பட்டு தானே இருக்குது சுத்த தத்துவங்களும் ஒரு ஐயம் வருது அந்த ஐயத்தை போக்கியவர்கள் நம்ம சுயாம சுவாமிகள் இந்த நம்ம திருவாரூர் ஆதீனத்தினுடைய பெருமையை நம்ம நினைக்கணும் வேற எங்க போய் நம்ம தெளிவு பெற முடியும் என்ன விளக்கம் தெரிவித்தார்கள் என்றால் கால தத்துவம் என்பது அசுத்தமாகியது தோன்றக்கூடிய வித்யா தத்துவம் தான் அது தோன்றுவதற்கு முன்பே இந்த சுத்த தத்துவங்கள் தோன்றிவிட்டன சுத்த தத்துவங்கள் ஒடுங்குவதற்கு முன்பே வித்யா தத்துவம் என்ன செய்துவிடும் ஒடுக்கிவிடும் ஆகவே கால வரம்புக்குள் இந்த சுத்த தத்துவங்கள் இல்லை ஆனாலும் சுத்தத்துவங்களுக்கும் தோற்றம் சொல்கிற ஆகமங்கள் தோற்றம் சொல்கின்றன ஒடுக்கம் சொல்கின்றன அப்போ அங்க கால நிர்ணயம் என்பது வந்துவிடுமே படைப்பு காலம் சங்கார காலம் வந்துடுமேனா அங்கு காலத்தின் ஸ்தானத்தில் சிவசக்தியே இருக்கின்றது ஏன்னா கால தத்துவம் சுத்த தத்துவங்கள் தோன்றிய பின்னால் தான் தோன்றுகின்றன அந்த கால தத்துவம் சுத்த தத்துவங்களின் தோற்றத்துக்கு அடிப்படையா இருக்க முடியாது ஆகவே சிவசக்தியே தலையித்திரி என்ற சிவசக்தி அந்த அதனுடைய திருநாமத்தையும் சொல்கின்றார் மாதவ சுஞ்சா சுவாமிகள் தலையித்திரி என்ற சிவசக்தி காலத்தின் ஸ்தானத்துல இருக்குது இல்லையா காலத்தோட ரோலை அது பண்ணுது தலைத்திரி என்ற அந்த சிவசக்தி காலஸ்தானமாக இருந்து அது மூலமா சுத்த தத்துவங்கள் தோன்றும் காலம் அவை நிலைபெறும் காலம் உடந்தும் காலம்னு சொல்வதற்கு வழி வழிகட்டுது நமக்கு நித்தம்னு சொன்னது என்னன்னா இந்த காலதத்துவத்தையும் கடந்திருப்பதனால் நித்தம் என்று உபகரமா சொல்றாங்க ஆனா இந்த சுத்த தத்துவங்களையும் தோற்றுவிப்பதற்கு ஒடுப்பதற்கு காலஸ்தானமா சிவசக்தி உள்ளது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது என்று சொல்லிக் கொள்கின்றேன் இப்பொழுது சுத்த தத்துவங்களின் பெயரை பார்த்தோம் நித்தமான ஒரு வார்த்தை சொன்னதனால நாம இந்த விளக்கத்தையும் பார்க்க வேண்டியிருந்தது இனி இந்த சுத்த தத்துவங்களை பற்றிய விளக்கம் பெயர் மட்டும்தான் இப்ப தெரிஞ்சிருக்கு மேல் விளக்கம் அடுத்த பாடல சுத்தவித்தை ஈஸ்வரம் சதாசிவம் சக்தி சிவம் இந்த வரிசையை அப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவோம் இந்த வரிசைப்படி தொழில சொல் அந்த அதன் இயல்பை சொல்கின்றார் இயல்பை தான் அங்கே சொல்கின்றார் ஆனால் பெயரை சொல்லியே சொல்கின்றார் வித்யாதத்துவங்களை பற்றி சொல்லும்போது கூட ஒரு பாடல வித்யாதத்துவின் பெயர் தான் இருந்தது அடுத்த பாடல வித்யாதத்துவின் தொழில் மட்டும்தான் இருந்தது நாம தான் முந்தைய பாடல் உள்ள வித்யாதத்துவத்தை அடுத்த பாடல் உள்ள தொழில் கூட சேர்த்துக்கிற மாதிரி இருந்தது இங்க அப்படி இல்லை பெயரையும் சொல்லி தொழிலையும் இணைத்து சொல்கிறார் சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரன் தான் அர்த்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தன் இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவா வாய்ப்பாடு மாதிரி நம்ம படிக்க மாட்டேன் இல்லையா அதெல்லாம் வாய்ப்பாடு மாதிரி இந்த செய்தியை படித்துக்கொண்டு மாவாடியம் படிக்கும் தான் இதுக்கு முழுமையான விளக்கம் நமக்கு கிடைக்கும் விரிவான விளக்கம் என்ன கருத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்ப நம்ம வாய்ப்பாடு மாதிரி தெரிந்து கொள்வோம் சுத்த வித்தை ஞானம் மிகவும் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் சுத்தமாதையும் இருந்து இந்த சுத்த தத்துவங்களை சிவபெருமான் நேரடியாக படைக்கின்றார் இல்லையா அப்போ இது கொஞ்சம் இப்படி பின்னோக்கி சொன்னா நமக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள சிரமமா இருக்கும் ஆகவே அல்லது சொல்வதற்கு எனக்கு சிரமமாக கூட இருக்கலாம் எல்லாத்தையும் என்ன உங்க மேலேயே வச்சு கட்டக்கூடாது ஆரம்பத்திலிருந்து சொல்லியே எனக்கு பழகி போச்சு என்ன அப்படின்னா சுவாமி வந்து அதாவது ஒரு பொருள்னா அதுக்கு ஞானம் கிரியை இச்சை மூணு இருக்கணும் இல்லையா ஞானம் கிரியை இச்சை மூணு இருக்கணும் சிவம் அதிசூக்கும சித்து இல்லையா பேரறிவு கொண்ட சித்து பொருள் இப்போ சிவபெருமானுக்கும் ஞானம் கிரியை இச்சை தான் உண்டு ஞான சக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பாட்டில் விளக்கம் சொல்கின்ற கருணை கடல் நம்ம அருள் சிவம் அவர்கள் சிவசக்தி ஒன்றுதான் ஒரே சிவசக்தி இச்சை ஞானம் கிரியைன்னு மூவகைப்படுதும் அதுல இச்சாசக்தி எப்பவுமே உயிர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க இல்லையா நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்துருந்தோம் இப்போ ஆளுக்கு வேலை பார்க்குறோம் ஆனா எப்பவும் எங்க இருந்தாலும் நண்பர்கள் நல்லா இருக்கணும் நீயும் நினைக்கிறோம் நானும் நினைக்கிறேன் பேசிக்கிறோம் இல்லையா அந்த கருத்துல மாற்றமே இல்லை சேர்ந்திருக்கும் போதும் சரி வேறு இடத்துல இருக்க போதும் சரி நீ நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கும் நீ நினைக்கிறேன் அதுல மாற்றம் இல்லைன்னு சொல்றோம் அது மாதிரி எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்க வேண்டும்னு எல்லா உயிர்கள் மீதும் வைத்திருக்கின்ற அந்த பொதுவான நேசம் இருக்கு பாருங்க சுவாமி சுவாமி நினைக்கிறார் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார் அந்த பொதுவான நேசம் தான் இச்சாசக்தியான் துன்பம் நீங்கி இன்பமா இருக்கணும் துன்பம் நீங்கி இன்பமா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் இந்த உயிர்களுக்கு இந்த உயிர்களுக்காக நம்ம என்ன செஞ்சா இந்த உயிர்களின் மரபந்தம் விடுபடும் இந்த உயிர்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் என்னெல்லாம் அதுக்கு செய்யணும்னு ஆலோசனை பண்றாரு பாருங்க அது ஞான சக்தி ஆலோசனை பண்ணபடியே சரி இந்த மாதிரி உடல் உலகங்கள்லாம் படைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவையெல்லாம் தோன்றுக அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க அது கிரியாசக்தி அவர் தோன்ற தோன்றட்டும் நினைச்சா எல்லாம் தோன்றிடும் மாயைங்கிறது அவர் நம்ம நம்மை மாதிரி கருவி கரணங்களை கொண்டு என்ன செய்யலாம் செய்ய வேண்டியதில்லை நாம நாம முழுக்க முழுக்க கருவி கரணங்களையே சார்ந்திருக்கின்றோம் விஞ்ஞான வளர்ச்சியை எப்போ முன்னேறிவிட்டோம் என்னன்னா மேலும் மேலும் கருவி கரணங்களை சார்ந்து கொண்டிருப்பது தான் அது புது புது விதமான கருவிகள் சார்ந்துட்டா நம்ம முன்னேறிட்டோம் ஆனா சுவாமி எப்படிப்பட்டவராக இருக்கிறார் எந்த கருவி கரணத்தையும் துணை கொள்ளாமல் உயிர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோன்றணும்னு நினைக்காத எல்லாம் தோன்றது அப்படி எண்ணத்தின் மூலமாகவே சங்கல்பத்தின் மூலமாகவே இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவிக்கின்ற அந்த சக்தி கிரியாசக்தி ஆகவே சிவசக்தி ஒன்றுதான் அதுதான் இச்சை ஞானங்கிரின்னு மூன்று வகைப்படுது இச்சை எப்போதும் உயிர்கள் மீது வைத்திருக்கின்ற நேசம் உயிர்களுக்கு தேவையான நன்மையை ஆலோசித்து அறிவது ஞானசக்தி அறிந்த வண்ணமே செயல்படுத்துவது கிரியாசக்தி ஒன்றதாய் ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும் நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன் அன்று அருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம் இது சித்தியார் பாடல் இப்படி இனிமையான பாடல்களின் தொகுப்பாக இருப்பதுதான் சித்தியார் எதை பற்றி விளக்க வேணுமோ அதுக்கு ஒரு பாடல் சரியைனா என்னன்னு தெரியுமோ அதுக்கு ஒரு பாடல் கிரியைக்கும் ஒரு பாடல் யோகத்துக்கு ஒரு பாடல் ஞானத்துக்கு ஒரு பாடல் என்ன அதை பத்தி தெளிவா விளக்கியது அதுக்கு என்ன பலன் சாலோகம் சாமிபா எல்லாத்தையும் கூட சேர்த்து சொல்றார் என்ன வேற என்ன பேரு மாற்று பேரு தாசமா இருக்கும் தற்புத்திரமா இருக்கும் அதையும் சேர்த்து சொல்றாரு ஒன்னும் பாக்கி கிடையாது சரி ஞானம் வந்துட்டு அந்த ஞானத்துல எத்தனை படிநிலைகள் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் எட்டாம் இதெல்லாம் அருணந்தி சுவாத்தியார் அப்படி நமக்கு வாரி மாறி கொடுத்துருக்கின்றார் இவ்வளவும் கொடுத்துட்டு இவ்வளவு நான் ஒன்றும் புதுசா சொல்லலை நான் சொன்ன நூல் என்ன தெரியுமா மெய்கண்டா நூல் சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை ஜெயிக்கிறதுதான் புகழையத்தை அவ்வழி எம் குருநாதன் கொண்டு தீரகளை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றேன் வெறும் சிவஞான போதத்துல உள்ளடங்கி இருக்குது நமக்கு புலப்படல அதை புலப்படுத்தி காட்டுறாங்க அருளந்து சிவம் நம்ம மனவாசம் கிடந்தாங்க இங்க சுத்த தத்துவங்களை பற்றி சொல்லும் போது சுத்த வித்தை ஞானம் மிகவும் அதாவது பெருமான் ஞான சக்தி கிரியாசக்தி இச்சாசக்தின்னு இருக்கு இச்சாசக்தி எப்பவும் ஒரே நிலையில தான் இருக்கும் ஏற்ற இறக்கம் இருக்காது அது உயிர்கள் மீது வைத்திருக்கின்ற பொதுவான நேசம் அது எப்பவும் ஒரே தன்மையில இருக்கும் அதனால இச்சாசக்தியை பத்தி இங்க சொல்ல மாட்டாங்க ஞானசக்தி கிரியாசக்தி ரெண்டுத்தையும் தான் சொல்லுவாங்க அதுல ஞானசக்தி நிகழ்ந்து கிரியாசக்தி குறைந்து அப்படி ஒரு நிலைமையில சுவாமி இருப்பார் எல்லாம் ஒரே சக்தி தான் பிரியா சக்தி குறைஞ்சிட்டா எங்கேயோ போயிட்டு அவரை விட்டு போயிட்டுன்னு இல்லை அந்த சக்தியின் தன்மையில அந்த ஞான சக்திங்கிற தன்மை மேலோங்கி இருக்குது கிரியா சக்திங்கிற தன்மை அதை விட அதுக்கு உள்ளடங்கி இருக்குது அப்படி ஞானம் மிகுந்து கிரியை குறைந்து அந்த நிலையிலே சுவாமி இருக்கின்ற போது சுத்தமாதையில் தோற்றக்கூடிய தத்துவம் தான் சுத்த வித்தை அதுதான் என்ன தத்துவம் சுத்த வித்தை இதற்கு நேர்மாறாக இன்னொரு நிலை என்னவென்றால் இப்ப ஞானம் மிகுந்து பிரியை பொடிந்திருந்தது சுத்த வித்தை தோன்றியது சிவபெருமானுடைய பிரியாசக்தி மிகுந்து அவருடைய ஞான சக்தியை குறைந்து விளங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு சுவாமி கிரியை மிகுந்து ஞானம் குறைந்து அப்படி ஒரு நிலையில் இருப்பார் இல்லையா ஞானம் குறைந்தனா ஞானம் குறைந்து போச்சு நினைக்கக்கூடாது அது கிரியையாக மாறி இருக்கிறது ஆகவே கிரியை மிகுந்து விளங்குகின்ற நிலை அது ஈஸ்வர தத்துவம் ஞான சக்தி கிரியாசக்தி இரண்டும் சம அளவில் ஒத்து விளங்கும் நிலையில் சுவாமி இருப்பார் அப்போ சதாசிவ தத்துவம் சாதாக்கியம்னு சொல்லக்கூடிய சதாசிவ தத்துவம் சிவலிங்க திருமேனிக்க சதாசிவம் சாதாக்கியம்னா பெயர் சொல்வார்கள் இல்லையா முப்பொருள் விளக்கம்னு சொல்லி நம்ம அச்சுவேத குமாரசாமி குருக்கள் அருமையான ஒரு நூல் செய்திருக்கிறார் அதெல்லாம் பார்த்தா இந்த சாதாக்கியம் பற்றிய விளக்கங்கள்லாம் இன்னும் நம்ம விரிவா பார்க்கலாம் ஆக அந்த ஞானம் கிரியை சிவபெருமான் நம்முடைய ஞானசக்தி கிரியாசக்தி இரண்டும் ஒத்து விளங்கும்படியாக ஒரு நிலையிலே இருப்பார் அப்போ சுத்தமாக ஒரு தத்துவம் தோன்றுகின்றது அதுதான் என்ன தத்துவம் சதாசிவ தத்துவம் இல்லையா மேலும் எப்படி இருப்பார்னா கிரியாசக்தி மயமாகவே இருப்பார் ஞானசக்தியெல்லாம் கிரியாசக்திக்குள்ள அடக்கி கிரியாசக்தி மயமாகவே இருப்பார் அப்போ சுத்தமாயிருந்து தோன்றுவதுதான் சக்தி தத்துவம் அந்த சமயத்துல சுத்தமாக கொண்டு வருதான் சக்தி தத்துவம் எல்லாம் இந்த இருப்பது தான் சொல்றேன் இருபத்தி ஓராவது திருப்பாடல் உள்ளதுதான் சொல்றேன் இந்த பாட்டை பார்த்துக்கலாம் அப்புறம் ஞான சக்தி மயமாகவே இருப்பார் கிரியாசக்தி மயமா இருந்தால் சக்தி தத்துவம் தோன்றுச்சு ஞான சக்தி மயமாகவே இருப்பார் அப்பன் தோன்றுவதுதான் என்ன தத்துவம் சிவ தத்துவம் இல்லையா இது ஒடுக்க முறையிலே சொல்லியிருக்கின்றார் இந்த சுத்தத்துவங்களை போற்றி வைக்கும் போது முதலில் ஞானசக்தி மயமாக இருப்பார் சிவதத்துவம் தோன்றும் அடுத்து கிரியாசக்தி மயமாக இருப்பார் சக்தி தத்துவம் தோன்றும் அடுத்து ஞானசக்தி கிரியாசக்தி ஒத்து விளங்கும் நிலையில் இருப்பார் அப்போ சதாசிவ தத்துவம் தோன்றும் அப்புறம் ஞானம் குறைந்து கிரியாசக்தி மிகுந்த நிலையில் இருப்பார் ஈஸ்வர தத்துவம் தோன்றும் கிரியாசக்தி குறைந்து ஞானசக்தி மிகுந்த நிலையில் இருப்பார் சுத்த விஜய் தத்துவம் தோன்றும் சுத்த வித்தை வித்தைனாலே ஞானம் ஆகவே ஞானம் நிறைந்திருக்கும் போது சுத்த வித்தை ஏன் ஈஸ்வரங்கிறது அந்த செயல்பாடு அதிகமான நிலை ஆகவே பிரியா சக்தி இருந்திருக்கும் இருந்திருக்கிறது இப்படியெல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஆக அதுதான் சொன்னார் சுத்த வித்தை ஞானம் மிகவும் ஞான சக்தி மிகுந்து விளங்கும் நிலையில் சுத்த வித்தை பிரியா சக்தி குறைஞ்சிருக்கும்னு அர்த்தம் தொன்மையான ஈஸ்வரன் தான் பழமையான ஈஸ்வர தத்துவமானது அத்தன் தொழில் அதிகமாக்கிடும் அத்தனுடைய கிரியாசக்தி மிகுந்திருக்கும் போது வருவது ஈஸ்வர தத்துவம் ஒத்தல் இவை சாதாக்கியம் இந்த ஞானமும் பெரிய ஒத்து விளங்குதல் அந்த அந்த சமயத்தில் தோன்றுவது சாதாக்கியம்னு சொல்லக்கூடிய சதாசிவம் போன பாட்ட சதாசிவம் சொன்னா இந்த பாட்ட சாதாக்கியம் இன்னொரு பேர் சொல்லிட்டார் பாருங்க சக்தி சிவம் பிரியை ஆதார ஞான உருவாம் இதை நிரநிலையா போட்டிக்கணும் முதல்ல சொன்ன சக்தி பிரியை உரு ரெண்டாவது சொன்ன சிவம் ஞான உரு இல்லையா என்று இவ்வாறு நான் கொள்ள வேண்டும் கிரியாசக்தி மட்டுமாய் இருந்து செயல்படுவதற்கு சக்தி தத்துவம் ஆதாரமா இருக்கு ஞானசக்தி மயமா இருந்து செயல்படுவதற்கு சுக தத்துவம் ஆதாரமா இருக்கு அதான் ஆதாரங்கள் ஆதாரங்கிறத நம்ம எல்லாத்தையும் பிரியை குடிஞ்சிருக்கணும் ஞானம் குடிஞ்சிருக்கணும் ஆகவே இதுதான் சுத்த தத்துவங்களுடைய கோற்றம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே இதற்கு மேல் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதை நம்ம மாபாடிய சிந்தனையிலே நம்ம பொறுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது ரொம்ப நுட்பமான செய்திகள் முதல்ல நம்ம அந்த செய்தி மாத்திரமா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஆர்வம் அதிகமாகும் இந்த சுவாமி ஞானசக்தி மயமா இருக்கிறார் அப்போ சிவதத்துவம் தோன்றுது சக்தி மயமா இருக்கிறார் சக்தி தோன்றுதுன்னா இதை எப்படி இன்னும் மேற்கொண்டு எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஆர்வம் நம்ம இதை இதை கேட்டிருக்கிறோம் தான் இந்த ஒரு விதை மாதிரி இந்த இதை விதைச்சிருக்கிறோம் இந்த ஆர்வமாகிய நீரை ஊட்ட ஊட்ட இது நல்லா செழித்து வளரும் இப்போ நம்ம சிவஞான போத மாபாடி நம்முடைய ஆசிரியர் ஞானாசிரியர் வைகண்ட தேவனானதே அருளி செய்தது சிவஞான போதம் அந்த சிவஞான போதம் மாபாடியத்திலே இது பற்றி விரிவான விளக்கம் இருக்கின்றது அதை நாம் திருவள்ளுவர் வைக்கும் போது பொறுமையாக பார்க்கலாம் உங்கள் பகுதிகளிலும் நீங்கள் மாபாடிய வகுப்பெல்லாம் ஏற்பாடு செய்து தக்க ஆசிரியரை கொண்டு மாபாடிய வகுப்பெல்லாம் நடத்தலாம் ஏ இது இங்கே இது வந்து உங்களுக்கு ஒரு சைவ சித்தாந்த தொடர் சிந்தனையை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னுமே அடுத்த ஏப்ரல் மே மாதம் நம்ம சிந்திச்சா போதும் எந்த நோக்கத்தோடு இங்கு வகுப்பு நடத்தப்படவில்லை என்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் உங்கள் பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் சென்று சாத்திர சிந்தனையை நீங்கள் ஒரு நம்ம ஆதீன சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் அது அடிப்படை என்னைக்கும் அந்த அடிப்படை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த நேர்முக பயிற்சி மையத்தில் இருந்து கொண்டு மேற்கொண்டு வார வகுப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்தி நல்லா அந்த நூல்களை விரிவாக படிக்க படிக்க உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல தெளிவு உண்டாகும் ஆகவே உங்கள் மூலமாக அதை பகிர்ந்து கொள்ளும் போது அடியனுக்கும் அதை தெளிவு உண்டாவதற்கு குருவர்கள் கூட்டுவிட்டுள்ளது வைத்துள்ளது இவ்வாறு சுத்த தத்துவங்களை பற்றி சொல்லி ஆயிற்று ஆகவே முப்பத்தாறு தத்துவங்களை பற்றியும் ஆசிரியர் விளக்கிவிட்டார் ஆறாறு தத்துவம் ஏது என்ற முதல் வினாவிற்கு விளக்கம் கூறிவிட்டார் எத்தனை பாடல்கள் இருபத்தி ஓரு பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார் ஆக ஒரு வினாவுக்கே இருபத்தி ஓரு பாடல்கள்ல விளக்கம் சொல்லிட்டு மொத்தம் எட்டு வினாக்கள் இருக்கின்றன நினைப்போம் நூலில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் தான் அதனால ஆறாறு தத்துவம் ஏது அந்த வினாவுக்கான விளக்கம் தான் விரிவான விளக்கம் ரெண்டாவது வினா இது ஆணவம் ஏது மூன்றாவது வினா வினை ஏது அந்த ரெண்டு வினாக்களுக்கு ஒரே பாடல்கள் பதில் சொல்லிவிடுகின்றார் முதல் வினா ஒரு வினாவுக்கு இருபத்தோரு பாடல்கள் இல்லையா ரெண்டாவது வினா மூணாவது வினா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பாடல் ஒரே பாடல் முடிச்சிட்டாங்க இல்லையா மூணு அந்த அமைப்பு அமைந்துள்ளது ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக ஆன்ம தத்துவம் சொல்லி முடிச்ச பிறகு ஓதியிடும் நாலாரும் உற்றான்ம தத்துவம் என்று சொன்னார் வித்யா தத்துவம் சொல்லி முடிச்ச பிறகு வித்யா தத்துவங்கள் ஏடும் விளம்பியோம் இல்லையா சுத்த தத்துவங்கள் சொன்ன பிறகு சுத்த தத்துவங்கள் ஐந்தும் சொன்னோம்னு சொல்லல அதான் முப்பத்தாறு தத்துவம் முடிஞ்சுட்டுதான் அதனால ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக என்று சொல்லிவிட்டார் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக வரிசை முறைப்படி ஆறாறு முப்பத்தாறு சொன்னோம் மாறா மலம் இரண்டும் வா சொல்ல மாறா மலம் இரண்டும் உயிரை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய மற்ற இரு மலங்கள் தொடங்கும் போதே சொல்லியிருந்தார் மற்ற ரெண்டு மலங்களை பற்றி சொல்றேன் சேர்த்தே சொல்லிட்டார் ஆறாறு தத்துவத்துக்கு அப்புறம் ஆணவம் ஏதுன்னு கேட்டார் ஆணவத்தை பற்றி சொல்கிறோம்னு சொல்லல அதுக்கப்புறம் என்ன வினையையும் சேர்த்துக்கிட்டு மாறா மலம் இரண்டும்னு தொடங்குறாங்க அப்ப ரெண்டை பற்றியும் இந்த பாடலையே சொல்லிட போறாருன்னு தெரியுது மாறா மாறா மலம் இரண்டும் வா சொல்ல மாறா மலம் இரண்டும் வா சொல்லன்னு இருக்குத நீங்க சொல்லணும்னு சீடர் கேட்டாரு இல்லையா நீ வா சொல்லன்னு இவர் அவரை அழைக்கிறாரு அப்படின்னா சொல்ல வா என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் வா சொல்ல என்பதை சொல்ல நான் சொல்ல அதை கேட்பதற்கு நீ வா என்று அழைக்கின்றார் அதாவது அவர் வந்து முன்னாடி தான் நிற்கிறார் ஆனாலும் கவனமாக கேட்கணும் என்பதற்காக நான் சொல்ல அதை நீ கேட்க வா என்கின்றார் மாறா மரம் இரண்டும் உயிரை விட்டு மாறாமல் ஏன்னா வினைகள் முற்றிலுமாக கெடுவது என்பது அதுக்கு நிறைய பிறவிகள் தேவைப்படுது வினைகள் நீங்கிய பிறகும் ஆணவ மரம் நீங்குவது என்பது அது இன்னும் பெரிய விஷயம் உயிரின் மூன்று வகைகளை நாம நினைச்சு பார்க்கணும் ஒரு உடையோர்னு ஒரு வகை இருக்குது அவர்களுக்கு தன்ம மனம் இல்லை வினை இல்லை ஆனாலும் ஆணவ மலம் மட்டும் இருக்குது அதனாலதான் ஒரு மலமுடையோர்னு பேரு இப்போ கண்மம் நீங்கியும் ஆணவ மலம் இருக்குது பாருங்க ஆணவ மலம் நீங்குவது இன்னும் அரிது ஆகவே மாறா மலர்னு ரெண்டையும் சொன்னார் வினை நீங்குவதும் அரிது மாயா மலர் நீங்கி இருமலமுடையோரா இருக்கிறாங்க பிரளயாவரெல்லாம் அவர்களுக்கு மாயாமலம்னா நீங்க இருக்குது வினை நீங்கல கர்மமாகிய வினை நீங்கள ஆகவே கண்மம் ஆணவம் ரெண்டும் நீங்குவதற்குரிய மலங்கள் ஆகவே மாறா மலம் என்றார் மாறா மரம் மலம் இரண்டும் சொல்ல நான் அவற்றை சொல்ல வா நீ கேட்பதற்கு வருவாயாக கூறில் சொல்லுமிடத்து ஆணவம் தன்மம் இரண்டை பற்றியும் சொல்லுமிடத்து முதல்ல ஆணவத்தை சொல்றார் அறியாமை ஆணவம் ஆணவத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் விளக்கம் சொல்லி முடித்து விட்டார் ரொம்ப அற்புதமான விஷயம் அது ஆணவ மனத்தை பற்றி ஒவ்வொரு சாத்திரத்துல ஒரு பாடல்ல ஆணவ மனத்தை பற்றி ஆணவ மனத்தின் இயல்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அடுத்தடுத்த பாடல்கள்ல அது குறித்த தடை விடைகளை எல்லாம் சொல்லி ஆணவமனத்தின் இயல்பை சொல்வார்கள் ஒரு சாரார் மறுப்பார்கள் இப்படிலாம் ஆணவமனம் ஒன்றும் கிடையாது தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு சித்தாந்த சகிதத்தை தவிர வேற எந்த சமயவாதியும் இதை சொல்லலை இல்லையா வினை இருக்கிறது உயிர்களுக்கு பந்தம் அது போதும் எதுக்கு ஆணவம் அது இதுன்னு இல்லாததான் சொல்றீங்கன்னு தடை எழுப்புவார்கள் அந்த தடைகளுக்கெல்லாம் விடை கூறி விரிவாக சொல்வார்கள் இங்க ஆணவ மலத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார் ஏன்னா விரிவான செய்திகளை மற்ற நூல்களில் பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக தான் ஆக அறியாமை ஆணவம் ஆணவ மரம் என்பது என்ன அறியாமை கண்மமனம் நீயான சுக துக்கம் புரியாவினை என்று கொள் என்று அதையும் கூட ரெண்டு வார்த்தை அவ்வளவுதான் கண்மமனத்தை பத்தி சொல்லி முடிச்சாச்சு சுருக்கமாக செறிவாக சொல்லியிருக்கின்றார் கண்ணமலமாகிய இந்த இருவினை நல்வினை தீவினை அவற்றின் பயனாக வருகின்ற சுக துக்கம் இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவஞான சித்தியார் இரண்டாம் சூத்திரம் இரண்டாம் அதிகரணம் இரண்டாம் சூத்திரம் இரண்டாம் இரண்டாம் சூத்திரத்து இரண்டாம் அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம்னே பெயர் இருவினைகளாகிய கண்மமலம் குறித்து நாற்பத்தி ஏழு பாடல்களில் விளக்கி வருகின்றார் அருளஞ்சிவன் நாற்பத்தி ஏழு பாடல்கள் இரண்டாம் சூத்திரத்தில் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு பாடல்கள் அதுல இருவினையாகிய கண்மத்தை பற்றி விளக்குவதற்கு மட்டும் நாற்பத்தி ஏழு பாடல்கள் ஏறந்தாலும் பாதி ஆக நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுன்னா சரி பாதி வரும் நாற்பத்தி ஏழு பாடல்கள் சொல்லியிருக்கார் திருவினை பற்றி அவ்வளவு விளக்கமா தமிழ்ல தான் சொல்லி வச்சிருக்கிறார் திருவினை நல்வினை தீவினை எல்லாம் பேசுவார்கள் அந்த சுத்தியார் எடுத்து பார்க்க வேண்டாமா ஆகவே சைவ சைவநெறிக்கு வராதவர்கள் கூட இந்த இருவினை கண்ணுங்கிறது பொதுவான விஷயம் அதை பத்தி இந்த சுத்தியார் என்ன சொல்லுது அப்படிங்கிற நோக்கையாவது பார்க்க வேண்டும் நாம சைவநெறிக்கு வந்திருக்கிறோம் நம்ம ஆர்வமா இருக்கிறோம் பார்ப்போம் ஆனா இருவினை ஊழ் என்பது எல்லாருக்கும் வாழ்க்கையில தொடர்புடைய ஒரு செய்தி அதை பத்தி இவ்வளவு விரிவா நம்ம தமிழ்ல சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆசிரியர் அது என்னன்னு சொல்லி யாரா இருந்தாலும் ஒரு தமிழனா இருக்கிறோம் அதை அவசியம் பார்க்கணும் சைவனா இருக்கிறானோ எந்த சமயத்தானா இருக்கிறானோ சமயம் தாராதவனாக கூட இருக்கிறான் இல்லையா நமக்கு நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாடுகள் இல்லை நம்மளை மீறியும் பல விஷயங்கள் நடக்குது அப்போ முன்வினைன்னு ஒன்று இருக்குது என்ன அப்போ அதை பத்தி இவ்வளவு விரிவாக சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஏழு பாடல்களில் தமிழில் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன அதான் மாபாடியத்துல எந்த கருத்தை எடுத்தாலும் விரிவாக விளக்குவார் மாபாடிய ஆசிரியர் சுவிஞான சுவாமிகள் ஆனா இருவினை பற்றி எடுத்துக்கொண்டு இந்த இருவினை பற்றி சிவஞான சித்தியாரில் இரண்டாம் சுற்ற இரண்டாம் விரிவாக சொல்லியுள்ளார் ஆசிரியர் ஆகவே இங்கு நாம் அது குறித்து விரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சித்தியாரை பார்த்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த சித்தியாருக்கு இதே மாபாடி ஆசிரியர் சுவாமிகள் சித்தியாருக்கும் உரை எழுதியிருக்கிறாங்க சித்தியாரையும் பார்த்துக் கொள்வேன் மாபாடிகள் கூட அப்படி இருக்கிறார் ஆகவே இருவினை பற்றி விளக்கமா தெரியணும்னா நமக்கு துணை செய்யக்கூடிய ஒரே தமிழ் நூல் சித்தியார் தான் சிவபிராசனம் இருக்கு மிக விரிவாக சித்தியார்கள் இருக்கு ஆக இங்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் இங்கு சொன்ன முறையில் நம்ம இந்த பார்ப்போம் நம்ம உண்மை விளக்கம்னா சிந்திக்கிறோம் இருந்தாலும் இது குறித்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு வேண்டும் நூல் பரப்பு இருக்கிறது என்பதற்காக சொன்னேன் ஆணவமலத்தை பற்றி என்ன சொன்னார் அறியாமை ஆணவம் அறியாமை ஆணவம் ஆணவமலம் என ஒன்று உண்டு என்று இதன் மூலம் நிரூபித்து விட்டார் சொன்னது ஒரு வார்த்தை ஆனா ஆணவமலம் என்று உண்டு என்பது நிரூபணமாகிவிட்டது ஏன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க எந்த சமயத்திலும் சொல்லப்படாத ஒரு செய்தி ஆணவ மலம் என்ற கோட்பாடு சித்தாந்த செய்வத்தை மட்டும் சொல்றீங்களே இல்லையா அதான் சொல்ல சொல்லுவாங்க ஆணவம் உண்டானா சைவ சித்தாந்திகளுக்கு ஆணவம் உண்டு என்பார்கள் எங்களுக்குன்னா ஆணவம் கிடையாது சைவ சித்தாந்திகளுக்கு ஆணவம் உண்டு என்பார்கள் என்ன இப்படி சொல்றீங்க நான் அப்படி சொல்லலை சைவ சித்தாந்த கொள்கையில மட்டும் தான் ஆணவ மனம் உண்டுன்னு சொல்றோம் எங்க சமய கொள்கையில என்ன வேணும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு நாங்களும் ஒண்ணும் தப்பா நினைக்கிறீயா ஏன்னா அந்த ஆணவம் தான் தன்னையும் காட்டாதே எங்க உமாவதிக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா இருளாவது மற்ற பொருளை மறைக்கும் ஆனா தன்னை காட்டும் இந்த மனம் தன்னையும் காட்டாது அதனால சித்தாந்த செய்வது அல்லாத எல்லாரும் ஆணவமனம் ஒன்று கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா முழுமுதல் பரம்பொருளாகிய சிவத்தை உணர்ந்த சித்தாந்த சைவ மெஞ்ஞானிகள் தான் ஆணவளத்தின் இயல்பை பற்றி எடுத்து சொல்ல முடியும் ஆகவே இந்த ஆணவ மலம் என்பது வேறு எந்த சமயத்தாலும் ஒத்துக்கொள்ளப்படாத ஒன்று என்பதனாலே இந்த ஆணவ மலம் என ஒன்று இருந்தாக வேண்டும் நிலைநாட்டணும் அத ஒரு வார்த்தையில இருக்கிறார்னா இந்த ஆசிரியருடைய ஞான சிறப்பை நம்ம எப்படி புகழ்வது ஒரு வார்த்தையில ஆணவ மலம் இல்லை என்று நாம் சொன்னால் அது அதை வேற ஒரு வழியில சொல்லி காட்டுற பாரு என்னன்னா ஒருவன் தனக்கு ஆணவ மலம் ஒருவன் ஆணவ மலம் என்பது இல்லை அப்படின்னு சொன்னான்னா உயிர்களுக்கு அறியாமை என்பது இல்லை என்று சொல்வதாகத்தான் அது அமையும் எந்த உயிருக்காவது அறியாமை இல்லாமல் இருக்கின்றதா அறியாமை இல்லாத ஒரே பொருள் எது என்றால் இறைவன் தான் எல்லா சமயவாதிகளும் சொல்லுவாங்க அதுல எந்த சமயவாதிக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது இறை உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய அதுக்காக உலகாயில் என்ற போய் கேட்டீங்கன்னா அவன் இறை உண்மையை ஒத்துக்கொள்ளாதவன் எதுலையும் சேர்த்து கிடையாது நான் உணவு விட்டுறணும் இறை உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய சமயவாதிகள் யாரிடம் கேட்டாலும் அறியாமை இல்லாத பொருள் எதுனா அது இறைவன் மட்டும்தான் ஐயா அப்படிப்பாங்க உயிர்கள்லாம் அதெல்லாம் ஒரு உயிர் பாக்கி இல்லாம எல்லா உயிருக்கும் அறியாமை உண்டு அந்த அறியாமை தான் முத்தியே என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த அறியாமைக்கு காரணம் இருக்க வேண்டாமா அது வினை மாயின்னு எதாவது சொல்லுவாங்க அது எப்படிங்க உயிர் வந்து அறிவு பொருளா திட பொருளா அறிவு பொருள் அப்ப அறிவுள்ள உயிரிடம் அறியாமையே எப்படி சேர்ந்திருக்க முடியும் அறிவு ஒரு பக்கம் இருந்துக்க வேண்டியதான் அறியாம ஒரு பக்கம் இருந்துக்க வேண்டியதான் இல்லையா இதுல என்ன இருக்கு அப்படின்னா அப்படி அல்ல ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இரண்டு பண்புகள் ஒரு பொருளிடத்தில் இருக்க முடியாது அறிவும் அறியாமையும் ஒன்றுக்கொன்று இருக்கிற ஒரே பொருளிடம் அறிவும் இருக்குது அறிவுக்கு மாறுபட்ட அறியாமையும் இருக்குதுன்னா அது எப்படி சரியாகும் நீர் இருக்கிறது நீருக்கு குளிர்ச்சி தான் இயல்பு அதனாலதான் தண்ணீர்னு சொல்றோம் தன்மை கூட்டல் நீர் தண்ணீர் தன்மை என்பது என்ன மூணு சொல்லி போட்டா குளிர்ச்சி தன்மை கூட்டல் நீர் தண்ணீர் ஆனா தண்ணீர் என்பதையே நீர் என்று நாம அந்த முறையில் வழங்கி வருகின்றோம் சுடு தண்ணீர்னு சொல்கிறோம் பாருங்க அது பேச்சு வழக்கு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய்னு சொல்கிற மாதிரி தான் எண்ணெய்னா எள்ளிலிருந்து வருவது இப்போ நல்லெண்ணெய் தான் அது எண்ணெய் ஆனாலும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய்ன்னு வழங்கலாம் இல்லையா நெய்ன்னு சொன்னால் அது இல்லை அது நெய் வேற எங்காயா அப்படின்னு போகும் இலக்கியங்களில் எண்ணெய் நெய்னு சொல்லியிருப்பாரு எள்ளிலிருந்து வருகின்ற நெய்னால எண்ணெய் தெரியுது அது மாதிரி சுடு தண்ணீர்னா சொல்லபடி அர்த்தம் பார்த்தா சூடான குளிர்ச்சியான நீர்னா இருக்கு இல்லையா ஒண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் அல்லது சூடாக இருக்கணும் எதுக்காக சொல்றேன்னா அந்த வழக்குக்காக சொல்லலை தண்ணீர் என்றாலே குளிர்ந்த நீர்னு அர்த்தம் அப்போ ஏன் அதுக்கு தண்ணீர்னு போய் நம்ம சொல்றோம் எங்கேயும் போய் நம்ம கொஞ்சம் நீர் தாங்கன்னு கூட கேட்க மாட்டோம் தண்ணீர் கொடுங்கன்னு கேட்போம் அந்த தன்மையை அந்த நீர் கூட நம்ம எப்பவும் சேர்த்தே சொல்றோம் ஏன்னா நீருக்கு இயல்பே என்னது குளிர்ச்சி தான் அந்த நீர் வந்து சூடா இருக்குன்னு வைங்க சூடாகும் வெந்நீர் சூடாகும் அந்த சூட்டையும் நீங்க நீரின் இயல்புன்னு சொல்லுவீங்களா நீர் இப்படிதாங்க சில சமயம் குளிர்ச்சியா இருக்கும் சில சமயம் சூடா இருக்கும் எல்லாம் அதுக்கு இயல்பு தான் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா நீர் என்பது குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் அது சூடா இருக்குதுன்னா அது நெருப்போடு கொண்ட தொடர்பு அடுப்புல பாத்திரத்துல ஊற்றி அடுப்பை வச்சு என்ன வச்சுட்டான் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டான் நெருப்பு எரிஞ்சுது நெருப்போடு கொண்ட தொடர்பினால் அந்த நீர் என்ன ஆயிற்று சூடாயிற்று ஆகவே சூடு என்பது நீருக்கு இயல்பாக உள்ள பண்பு அல்ல சூடு என்பது நீரிடம் எப்படி உண்டானது என்றால் அது நெருப்போடு கொண்ட உடம்பினால் உண்டாகும் அப்ப இந்த சூடு எந்த பொருளுக்கு இயல்பான பண்பு நெருப்புக்கு இந்த சூடு இயல்பான பண்பு ஆகவே சூடு என்பது நீருக்கு இயல்பான பண்பு அல்ல நெருப்புக்கு இயல்பான பண்பு ஆகவே சூட்டை இயல்பாகக்கூடிய நெருப்பு அந்த நெருப்போடு நீர் தொடர்பு பண்ணப்பட்டதனால் அந்த நெருப்பின் இயல்பாகிய சூடு இல்லையா அந்த நீருக்கு கிடைத்திருக்கின்றது இல்லையா அது செயற்கை அது இடையில் நீங்கிவிடும் அப்படின்னு திறந்த வெளியில வச்சிருந்தா அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நீங்கிடும் அதே போல அறிவுதான் உயிருடைய இயல்பு ஆன்மாவின் இயல்பு அறிவுதான் அறியாமை என்பது ஆணவ மனத்தின் இயல்பு அந்த ஆணவ மனத்தோடு உயிர் தொடர்பு கொண்டதனால் நெருப்போடு நீர் தொடர்பு கொண்டதனால் நெருப்பின் இயல்பாகிய சூடு நீருக்கு ஆனது போல ஆணவமலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டதனால் ஆணவமலத்தின் இயல்பாகிய அறியாமை உயிரிடம் ஏற்பட்டுவிட்டது செயற்கை தான் இது நீங்கக்கூடிய சூழல் வந்தா நீங்கிடும் அந்த மாதிரி சூழல் தான் இங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இல்லையா நம்ம ஆதீனம் மதுரை சொக்கர் குடியில் தான் சேர்ந்து ஆணவ மலம் நீங்குவது மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு சூழல் ஏற்படாவிட்டால் நாம் இவ்வளவு நேரம் தொடர்ந்து இந்த சிந்தனை செய்ய முடியாது இப்படி போனால் ஒரு நாள் செய்யலாம் நம்ம நேர்வு பேசுகிறோம் ஒரு நாள் செய்யறோம் அதான் முடியும் அப்புறம் அடுத்த மாதம் தான் அடுத்த ஒன்னாவது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இப்போ வருதுன்னு இருக்க முடியும் இப்படி வேறு எந்த கவலையும் இல்லாமல் இதை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பாருங்க இப்படி இந்த சூழல் தான் அந்த சூடான நீரை அப்படி திறந்த வெளியில வச்சா எப்படி அந்த சூடு செயற்கை தன்மை நீங்குகிறது மாதிரி நம்மிடம் உள்ள செயற்கை தன்மையாகிய இந்த அறியாமை நம்மை விட்டு நீங்கி அந்த மெஞ்ஞானம் நமக்கு படிப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பேரு இல்லையா அதனாலே நெருப்போடு தொடர்பு கொண்டது நீர் எனவே நெருப்பின் பண்பாகிய அந்த சூடு நீருக்கு ஏற்பட்டது அதுபோல ஆணவமலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டது ஆணவமலத்தின் பண்பாகிய அறியாமை உயிரிடம் ஏற்பட்டுவிட்டது எனவே உயிரிடம் அறியாமை இருப்பதற்கு எது காரணமோ அதுவே ஆணவ மரம் அதனாலதான் அறியாமை ஆணவம் என்றார் அறியாமைக்கு காரணம் ஆணவ மரம் இந்த ஆணவ மரம் செய்கின்ற அறியாமை ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது ரொம்ப நுணுக்கமானது என்னவென்றால்